திருச்சிற்றம்பலம் கீதாச்சார தாலாட்டு திருவாமாத்தூர் ஸ்ரீ திருவேங்கடநாதர் அருளி செய்த கீதாச்சார தாலாட்டு காப்பு ஐவகை பொருளோ நான்கு கரணமும் குணங்கள் மூன்றோ செய்வினை இரண்டோ ஒன்றியாபரோ திகைப்பனின்ற பொய்யிருள்ளகல ஞான போருள் கதிர்வீரித்த போத்தேர் கைவளராழி செங்கண் கண்ணனை கருத்துள்வை சிறப்பு பாயிரம் மாதையர்கோன் வேதனவில்வாய் வேங்கடநாதன் காதையுறப்பார்த்தனுக்கு கண்ணன் கண்ணன்னருள் கீதை கருத்துயர்த்தாலாட்டாக கட்டுரைத்தான் யாரோ கருத்துயர் தீர்ந்து எய்த கதி சிறாரும் பரமார்த்த தரிசனத்தை அருள் செய்ய பேராருந்தேசிகனாய் பெருமானே வந்தவரோ திருத்தேரில் சாரதியாய் சேர்ந்திருந்தும் கீதையினால் அர்ஜுனர்க்கு மெய்ஞானம் அனைத்தும் ஊரை செய்தவரோ செஞ்சமரில் பந்து ஜனோ சேதம் வருமென்றிறங்கி அஞ்சின பயம் தீர்த்தே அவர் செய்ய சொன்னவரோ சொற்றமரில் சோகமென சொல்லினை கற்றறிந்தவன் போல் கற்றுணர்ந்த பேரதனால் கலங்கார் காணின்றவரோ கலங்காரோ ஈரபூவரில் கற்றுணர்ந்த பேரேனும் மலங்காமல்லா நீருக்கும் வகைபூரையும் என வினவர் நீயும் நானும் பூவி மேல் நிருபர்களுமேயுணர்வால் ஆயும் கால் பிறந்திரப்பதார்க்கு இலை என்றவரோ இங்கே வர்க்கும் பிறப்பது இறப்பதில்லை என்றீரே நீங்கு பவமார்க்கிதனை நிச்சயமாய் சொல்லுமேன இத்தரையில் பிறந்திரப்பது எடுத்த ஊடற்கடுத்த பொறி நித்தியமாகியாத்மா நின் சோரூபமென்றவரோ அங்கம் உயிர் இந்திரியம் நான் அன்றி வேரனை காணேன் இங்கு யான் வேருண்டேல் எனக்கரிய புகழுமேன மெய்யுயிர் இந்திரியங்களல்லால் வேறறியேனென்றவனை பைய அவையாலறிய பாடாலும் நீ என்றவரோ தேகம் வேறாகில்லதை சேர்ந்த தீவன் ஏதனவே சோகமே விளை கரும தொடர்ச்சியினாலென்றவரோ தேகம் ஏடாம் முன்கரும செயல் வருமாறேதனவே ஏகமாமரமும் வித்தும் எனமோரை போலென்றவரோ காயமும் தானும் பிரிதேல் கர்மம் ஏவர் செய்ததன தீய ஊடற்கலது கர்ம செயல் தனக்கேதென்றவரோ படற்கரோமம் உடல் செய்யில் பலமுருவதற்கெனவே அடற்பலமும் உடற்கேயாம் அறிவார்க்கேதென்றவரோ வெய்ய வினை உடற்கென்றால் மெய்யிங்கே விழாத்மா ஐயமர நரக ஸ்வர்க்கம் அனுபவிப்பதேதெனவே அனுபவமே இலையது வீண் ஆரோபிதோ நிகழ்த்தில் கரண செயல் தனதா சார்பது போலென்றவரோ மற்றூடலின் செய்கை தன்மேல் வருமயக்கமேதெனவே முற்றுணரொன்றில்லாத மோகமென்று சொன்னவரோ அறிவி தேகம் தனக்கோர் ஆத்மாவிற்கோயேனவே பிரிது சித்து உடலம் பிரம்மறிவென்றவரோ தேகம் அச்சித்தாகில்லிந்த செயல் வருவதேதனவே ஏகபர ஜோதியின் முன் இருக்கையினாலென்றவரோ இருக்கினோம் அச்சேத்தனத்துக்கு இச்செயல்லுண்டோ எனவே உருக்கூபட காந்த முன்னில் ஊசி நீகரென்றவரோ சொன்ன செயல் உடற்கனால் சுகதூக்கம் யார்கெனவே அந்த சுகதூக்கமும் தான் அவ்வுடற்கே என்றவரோ சேத்தன சேத்தனமமாத்மாவே சேராத சுகம் ஓது ஜடமாவுடலை ஒற்றிடுமோ சொல்லுமென பூத்தமைந்தோடைந்துயிர்கள் புலன்கள் பத்தும் மனமுதல் நான்கு இதிருமை இதில் மனத்து கின்பதுக்கம் என்றவரோ இந்த இருவகை தனுவீர்க்கு ஏதேது என முந்திய காரணமதனால் மூன்று தனு என்றவரோ மனமறியும் தூக்க சுக வரவென்றிரம் மனமும் வினவில்ல சேதனமலவோ விரித்தனக்கு விளம்பும் என அம்மனத்தில் ஆத்மா அபேதம் போல தோன்றுதலால் விம்முதுக்க சுகத்தை மனம் மேவும் என்று சொன்னவரோ அந்த மனோ தூக்க சுகம் அதனிடத்து நில்லாமல் வந்திலங்குமாத்மாவை மறுவியதன் சொல்லுமென வெய்ய கனலிஞ்சூடு மேல் வைத்த சட்டியினூட உய்ய பூனலூடு வந்து அங்கொன்றுதல் போலென்றவரோ சித்தாகும் ஆத்மாவும் ஜடமாகும் சித்தமும் தான் ஒத்தாங்கிரண்டு ஒன்றாய் உற்றவகை சாற்றுமென வல்லீரம்பு கனலுடனே மறுவியது போல் மனமும் ஒல்லையிலாத்மாவுடனே ஒற்றது காணின்றவரோ ஒற்றதேதனாலேனவே உள்ளமவிவேகமுற பற்றிய தன்மேலும் அதன் பண்பு வந்ததென்றவரோ அடுத்த குணம் போமோ பின் ஆத்மாவை வீட்டனவே எடுத்த செம்பூ நீரஸ்படிகத்து ஏறுதல் போலென்றவரோ शुद्ध स्फटिकं போல் ஸ்வரூபமாய்த்தானிருக்க மெத்தவுமாஷாமலின் மேவியதன் சொல்லுமென அநாதியாம் வாசனையால் அடைந்ததாஷாமலினம் மனோபந்தமீருக்கில் முக்தி வாராதென்றுரைத்தவரோ பந்தம் ஏது முக்தி ஏது பகுத்துரைக்க வேண்டும் எந்த சிந்தை தெளிய என்று திருத்தாளினை வணங்க தேகாதித்தான் எனவே செரபிமானங்கள் பந்தம் ஆகாதமானவிடில் அரிய முக்தி என்றவரோ அபிமானம் வரும் வகையோ அங்கதனை தீர்வகையோ தவியாமல் நானறிய தயவாக கூறும் என மறந்திடும் அஞ்ஞானத்தால் மானம் வந்தத ஞானம் இறந்து வீடின் மானமும் போம் என்ன ஊரை செய்தவரோ அந்த முகை அஜானம் அணுகுவதும் போவதுவும் சந்தயமில்லாதறிய தயவாக கூறும் என அஜானம் வந்தது அனாதியது சொல்வதல்ல மெய்ஞானத்தாலே விடும் என்று உரைத்தவரோ ரவியே திரடுத்து வந்த இருள் போல ஞானோ வரவிதியோ ஜோதி தன்பால் வந்த வகையேதெனவே அந்த அறிவு வந்தால் அஜானம் இல்லையப்பால் சந்ததமுமானந்த சாகரம் காணின்றவரோ வேதாந்தத்தால் குருவால் மெஞ்ஞானம் வந்தவுடன் தீதான துக்க சுகம் தீராதது ஏதெனவே பற்றருமோ துக்க சுகம் பரோக்ஷானதலே அற்றமாமவீரண்டோ அபரோட்சத்தென்றவரோ பரோக்ஷம் அபரோக்ஷம் எது பகுத்துரைக்க வேண்டோ எந்த எந்தீரோதமாம் புத்தி நன்றாய் தெளியும் படிக்கேனவே பகந்த சத்தஞானோ பரோக்ஷமனுபவத்தால் அகம் பிரம்மேனும் ஞானம் அபரோட்சம் என்றவரோ தான் பிரம்மம் என்றறிந்தும் தனுவை தான் என்ற புத்தி என் போக இல்லையதை எனக்கரிய புகழும் என கேள்வியினால் மன்னனத்தால் கிளந்த யோகங்களினாள் ஆள் பிரம்மத்தனுபவம் வந்து அது தீரும் என்றவரோ ஆதியாம் சித்ஸ்வரூபம் ஆகாத மேல் சுதிமனநாதியினால் ஸ்வரூபமாமோ எனவே எப்போதும் சின்மயம்தான் எனல் மறந்து தேடுவது செப்புமிடற்றணியிருக்க தேடுதல் போலென்றவரோ தேடிய பின் தேக புத்தி தீர்ந்து போய்ச்சீஸ்வரூபம் கூடுவனோ யானின் கூரை தீர சொல்லும் ஏன வந்த ஊடல் வேறாயோ வாசனையால் தான் எனலால் சந்தயம் என் தன் சொரூபம் தானாதற்கென்றவரோ தனுவை தானேனும் அதனால் வெய்யிருள் இருள் போய் விடுமோ துளக்கமிலா விளக்கேற்றில் தொலையும் ஈருள் என்றவரோ விளக்கு விளக்கேனோ மதனால் வெய்ய இருள் போய் விடுமோ துளக்கமிலா விளக்கேற்றில் தொலையும் ஈருள் என்றவரோ நெடுங்கால மாத்மாவை நிகாத அஞ்ஞானம் விடும் காலம் என்னாளோ மெய்ஞானத்தாலெனவே அந்த காரம் கூகையில் ஆயிரம் நாளிருந்தாலும் செந்தீபம் கண்டவுடன் தீர்வது போலென்றவரோ கர்மயோகம் தவமே காரணமாய நீங்காமல் அருமையானம் வந்தோ அஜானம் போமேனவே குத்து வேட்டும் படைகளினால் குடுமோ இருள் தூரக்க உத்தமமாம் ரவி ஊதித்தால் ஓடும் ஈருள் என்றவரோ அஜானகிருள் தூரக்க அறியாத நல்ல கர்மம் மெய்யானம் தனை பறிக்கும் விதமெவ்வாறென வினவ ஜாலம் போல இவ்வுலகை நம்மிடத்தில் தந்திரமாய் தோற்றுவித்தோம் சத்தியம் அல என்றவரோ மித்தையேனும் ஜகத்து நின்பால் விளங்குமோ என சுக்தி தன்னிலே ரசதம் தோன்றுதல் போலென்றவரோ அயல் வெள்ளி சுக்தியின் மேல் ஆரோபிதோ கூடோ இயல்புள்ள ஜகமும் முன்வேறு இருந்ததும் உண்டோ எனவே மனமயக்கம் பிடிக்கிலில்லாம் வஸ்துவும் தோன்றிடும் அதுபோ கனவில் விண்ணில் தான் பறக்க கண்டது போலென்றவரோ கனவு போல் பிரபஞ்சமென்றே கண்பிழித்தால் கனவு பொய்யாம் வினவு ஜகம் தினமும் மெய்யாய் விளங்குவதென் சொல்லுமென மெய்யாக விளங்குவது மெய்ஞானம் அளவும் பொய்யாம் பின் கணவது போல் போதம் வரில்லென்றவரோ முன்பு கண்ட கனவு பொய்யாம் முடி ஜாகிரம் போல என்றேர் பின்பு முத்தி தசையடைந்தோம் பிரபஞ்சம் நிற்பதேதனவே தெரிந்தவர்க்கு தோற்றுவது தித்தபடம் போல்வதல்லால் பரந்த ஜெகம் காரியத்தில் பயன்படாதென்றவரோ கர்மவினை அஞ்ஞானோ கடந்தும் மதன் காரியமாம் புன்மை ஊருமையுடனே போகாதது ஏதனவே வெட்ட வீழும் மரம் பசந்து விளங்குவது போல் சில காலம் நட்ட கர்மம் மாய்ந்தும் அங்கம் நடித்திடும் காணின்றவரோ ஜன்மம் போய் மூக்தியினை சேர சிலரேருக்க ஆத்மா பலவோ ஸ்வரூபம் பகருமேன பிரம்மம் என்றும் ஈசனென்றும் பெருகூப்பல்ல ஜீவரென்றும் உரைமய கமலதாத்மா ஒருவனே என்றவரோ ஏக்கம் தானாத்மாயேனும் ஏனும் வகையே மெய்யானால் ஆகந்தோறும் பலவாய் அமர்ந்ததென்னோ சொல்லோமேன பலகடத்தில் ஜலத்தூடு பானுபிம்பம் தோன்றுதல் போல் தொலைவில் புத்தி தோறும் ஆத்மா தோன்றுதல் காணின்றவரோ ஆதித்தன் போலாத்மா அளவில் புத்தி தோறும் தோன்றில் சாதிக்கும் முக்தியவர் தமகதனை சாற்றுமேன பந்தம் முக்தி தானும் அந்த பரந்த புத்தி தனக்கேயான் அந்த பிம்பம் தனக்கீழே என்று அறிவு வர சொன்னவரோ பரமேகம் அதில் பல்ல ஜீவரேது எனவே ஒரு கடலில் பல குமிழி உதிப்பது போலென்றவரோ ஜீவனது தானின்றோ ஷெரும் பிரமென்றும் ஆபதுவோ பேரின்பம் ஆங்கதேன கோதுமேன ஏக்கம் பிரம்மம் இரண்டில் நீ வேறுமல சோகம் பூரும் பேதமரில் தோன்றும் இன்பம் என்றவரோ ஜீவபேதம் போமோ சித்தொன்றாமோ எனவே ஆவல் மனமரும் சுஷுப்தி அவஸ்தையில் பாரென்றவரோ வேதமலையுலகம் பிரம்மமயம் என்றறிந்தும் பூதமயமாய் தோற்றல் போகாதது ஏதெனவே காணலை நீரென்றோடி கண்டவர்க்கு தீர்த்த பின்னும் வானுலவு நீராகி பயங்குதல் போலென்றவரோ அறிவானும் நல்லறிவோ அறியப்படும் பொருளோ பிரிவாய் மூன்று ஆயிருத்தல் பேதமலவோ எனவே ஸ்வப்பனத்தில் தனி தோருவன் தோற்றம் வேறில்லையங்கே கற்பனையாம் போருளறிவு காண்பவன் போலென்றவரோ கற்பனையாம் பேதங்கள் காணாமல் போம் வகையை விற்பனமாய் நானறிய விளம்பும் எனவே வணங்க துரிய மாம் யோகத்தால் தூய மலம் லயமானால் அரிய மூவகை விகல்பம் அழியும் என்று சொன்னவரோ சிறந்திருக்கும் ஆத்மாவோ ஜகமேலாம் நீரைந்திருந்தும் மறைந்தேனக்கு தோன்றாத வகையேது சொல்லுமேன சத்து சித்தானந்தம் தான் மூன்று மதனுடனே ஒத்தோற்று நாம உருவம் ஜகமாகி இருக்கையினில் தோன்றாது இவை மூன்றும் பிரம்மென மறிக்கில் வரும் பின் பின்னிரண்டும் மறிஜகமென்றுரைத்தவரோ அறிந்து கொள்ஞானத்தாலே ஆத்மாவை என்றுரைத்தீர் சிறந்தோளிரும் ஆத்மாவும் திருஷ்யமாமோ எனவே முந்திய ஞானத்தாலே முதிரோம ஜானம் தூரக்கில் சிந்தையில் ஆத்மா ஸ்வயமாய் திகழும் என்று சொன்னவரோ இனி முக்தி சுகமிருப்பது எப்படி என்றே வினவன் அறிவிஷய ஆனந்தம் போலென்றவரோ மணலயம் வந்தவரலது மற்றிலரோ முக்தரன ஜனகனை போல் ஜீவன் முக்தர் தாமும் ஊழரென்றவரோ ஜீவன் முக்தி அடைந்தோர்கள் செயலும் அவர் குணமும் நாவுரைக்கும் வாச்சகமும் நானறிய சொல்லுமென வரும் கருவு பிறபினோடு வளர்த்தல் பருத்தல் கூரைதல் ஒருங்கலுமை கென்றதனை ஒரு தீருப்பாரென்றவரோ பார்ப்பதூபும் கேட்பதூபும் பகர்வதூபும் செல்வதூபோம் ஏற்பதூபும் கரணத்தன்மம் என தூண்டிவாரென்றவரோ பசிதாகம் உயிர்க்கென்னவே பயம் துக்கம் சுகம் காமம் வஷிகோப்பம் மதிக்கெனவே மகிழ்ந்திருப்பாரென்றவரோ வீடும் தாரமும் உறவும் மேபி என்றும் இருந்தாலும் நீடும் தாமரை இலை நீர் நிகராவரென்றவரோ பற்றிடும் காயமும் தானும் பன்னாளொன்று ஆயினும் பின் உற்ற பூழியம் பழமும் ஓடும் ஒப்பாரென்றவரோ கூறும் உலகியற்கையுடன் குடினுமெஞானம் வந்தோர் சேரும் பிள்ளை பூச்சியம் போல் திரிவார்காணென்றவரோ ததியோடு கடைந்த வெண்ணை தான் மோரில் கிடப்பது போல் மதியோடு கூடினும் பின் மயங்கார் காணின்றவரோ அர்ஜுனன் தன் பொருட்டாக அனைவருக்கும் ஞானம் வர பொருந்திய தேசிக வடிவான் பொன்னியரே கண்வளரி ஆயர் குலமாதர் அளவிலோரை புணர்ந்தும் தூய பதினாராயிரவருடன் தோய்ந்து இருந்தும் பரமமுனிவர் முன்னே பரிஷேத்தை தீண்டி என்று பிரம்மச்சரியம் செலுத்தோ பேரொழியே கண்வளரே பிரம்மச்சரியோ செல்லுதும் பேரொழியே கண்வளரி ஆதிமூலம் விஜயர்க்கு ஆதிமறையின் பொருளை ஓதி உணர்த்தும் இந்த உண்மைதனை காதலுற்று கற்றோரும் கேட்டோரும் காசினியில் வாழ்ந்து முக்தி பெற்றோர்கள் முக்தர் பேரோம் பேரு பேரோம் பேரு கீதாச்சார தாலாட்டு முற்றிற்று திருச்சிற்றம்பலம்